வணக்கம் நேர்களே இன்றைய குவியம் நிகழ்ச்சி வாயிலாக சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம் கல்வி பொது தராதர உயர்தர அனுமதி பற்றிய தெளிவு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் தெளிவற்ற நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் கல்வி பொது தராதர உயர்தர அனுமதி தொடர்பாக அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்ற சுற்று நிறுவம் தொடர்பாக கல்வியலாளரும் பசரை தேசிய பாடசாலையின் அதிபருமான ஆறுமுகம் இவ்வாறு தெரிவிக்கின்றார் கலைத்துறையை பொறுத்தவரையில் காப்போது உயர்தர வகுப்பு ஒன்றுக்கு மாணவர் ஒருவர் அனுமதி பெறுவது என்று சொன்னால் அவருக்கு காப்போத சாதாரண தர பரீட்சையில் ஆக குறைந்தது ஆறு பாடங்களில் அவர் சித்தி பெற்றிருக்க வேண்டும் இந்த ஆறு பாடங்களில் தமிழும் கணிதமும் இருக்க வேண்டும் அல்ல தாய்மொழியும் கணிதமும் இருக்க வேண்டும் இந்த ஆறு பாடங்களில் மூன்று பாடங்களில் அவர் திறமை சித்தி பெற்றிருக்க வேண்டும் கணிதமும் தமிழ் என்ற இந்த பாடங்களில் சித்தி பெற்றிருப்பது கட்டாயமாகும் ஆயினும் கூட இந்த ரெண்டு பாடங்களில் ஏதாவது ஒரு பாடத்தை ஒருவர் சித்தியடைய இருப்பேன் அதற்கு அடுத்து வருகின்ற பரீட்சையில் அந்த பாடத்தில் அவர் சித்தியினை பெற்றுக் கொடுத்து தன்னுடைய கல்வியினை தொடர முடியும் இங்கு மூன்று திறமை சித்திகளை பெற வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இருக்கிறது இந்த மூன்று திறமை சித்திகளில் ஒரு திறமை சித்தியினை அவர் தன்னுடைய பாடசாலை மட்ட கணிப்பீட்டு பரீட்சையிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் தமிழ் மொழியிலும் கணிதத்திலும் பெறுகின்ற அந்த திறமை சித்தியினை இதற்காக பயன்படுத்த முடியாது இந்த பாடசாலை மட்ட கணிப்பீட்டு பெறப்படுகின்ற திறமை சித்தியை பயன்படுத்துகின்ற பொழுது நிபந்தனை கொண்டிருக்கிறது அவர் அந்த பாடத்தில் எழுத்து மூல பரீட்சை கட்டாயமாக எஸ்தரத்தையாவது பெற்றிருத்தல் வேண்டும் அதில் இன்னொரு சலுகையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாம் முறைக்கு தோற்றுகின்ற ஒரு மாணவன் அதற்கு முன்னர் தோற்றி இருக்கின்ற அந்த பரீட்சையில் பெற்றுக்கொண்ட பாடசாலை மட்ட கணிப்பீட்டில் பெற்றிருக்கின்ற சி தரத்தினை அவர் அடுத்த முறைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் எழுத்து பரீட்சையில் பெற்ற சி கூட பயன்படுத்த முடியாது ஆனால் பாடசாலை மட்ட கணிப்பீட்டை பொறுத்தவரையில ஒருவருக்கு ஒருமுறை மாத்திரம் சந்தர்ப்பம் இருப்பதனால் கடந்த வருடத்திலே அவர் பெற்றுக்கொண்ட அந்த சி தரத்தினை பயன்படுத்த வேண்டும் ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது இரண்டு முறையும் அவர் அந்த பாடத்திலே இஸ்தரத்தினை பெற்றிருக்க வேண்டும் மேலும் பாடங்களாக இருந்தவைகள் பல இப்பொழுது இந்த தொகுதி பாடங்களுக்குள் வந்துவிட்டன தொகுதி பாடங்களில் எடுக்கப்படுகின்ற சாதாரண சித்தியோ அல்லது திறமை சித்தியோ அதற்கு மேற்பட்ட சித்தியோ காப்போது உயர்தரத்துக்கு அனுமதிப்பதற்கான தலைமைக்குள் உள்வாங்கப்படுகின்றன இதனை தவிர பாட பிரிவிலும் பெரும் மாற்றங்கள் இருக்கின்றது காப்போத உயர்தரத்திலே ஒருவர் விஞ்ஞான துறைக்கு தெரிவு செய்யப்படுவது என்று சொன்னால் அவர் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஆறு பாடங்களில் சித்தியடைந்து அவற்றில் மூன்று பாடங்களில் திறமை சித்தி பெற்றிருக்க வேண்டும் இந்த மூன்று திறமை சித்திகளில் கட்டாயமாக காரணமாக விஞ்ஞான பாடத்தில் அவர் திறமை சித்தியை பெற்றிருப்பதோடு கணித பாடத்தில் சாதாரண சித்தியையும் பெற்றிருக்க வேண்டும் அது பசுரை தேசிய பாடசாலையின் அதிபரும் கல்வியலாளருமான ஆறுமுகம் நிகழ்ச்சியினை தொகுத்தளித்த நான் அன்புடன் சைலஜா வணக்கம் நேர்களே மற்றும் ஒரு குவியம் நிகழ்ச்சி வாயிலாக சந்திப்போம்